தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இது தொங்க ஒருகை தடிமேல் வரமகளின் நகையாடி தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒருகை தடிமேல் வரமகளின் நகையாடி கொண்டுகிழவனிவனார் என இருமல் கிங்கின் என முன்னுரையே புழற விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி கொண்டு கிழவனிவனார் என இருமல் கிங்கின் என முன்னுரையே புழற விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனமையுருவே பலருடமை கடனே என தெனமுடுக தூயர் மேவி வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனமையுரு வேதனையும் இளமைந்தருடமை கடனேதன முருக துயர் மேவி மங்கை அழுது விழவே யமபடர்கள் நின்று சருவ மலமே பொழுத உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வரவேணும் மங்கை அழுது விழ ஒன்று சர்வமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வர வேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எங்கள் வருக எனதார் உயிர் வருக வருக எனதார் உயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பரிவினொடு கோதலை புகழ வருமாயன் இங்கு வருக அரசே வருக முலை உங்க வருக மலசூடிட வருக என்று பரிவினொடு கோஷலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் மருகா புறவரில வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் மருகா புறவரில வஞ்சி மருவும் அழகா சிந்தை மகிழும் மருகா புறவரில வஞ்சி மருவும் அழகா சிந்தை மயிழும் அருகா உறவரிள வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய ஆடு தீரா சிந்தை மயிழும் அருகா உறவரிள வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய ஆடு தீரா திங்களரவு நதி சூடிய பரம தந்த குமர அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே திங்களரவு நதி சூடிய பரம தந்த குமர அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் அமர சிறை சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய ஆடு தீர திங்களரவு நதி சூடிய பரமர் தந்த குமர அலையே கரிபொருத சென்னில் நகரில் இனிதே மருவி வள பெருமாளே செந்தில் நகரில் இனிதே மருவி வளர் பெரு சரிய மயிரே வெளிதனிடை தந்த மதய முருகே பழைய இரு தொங்க முருகை தடிமே பரமகளின கையாடி கொஞ்சி சரிய மயிரே வெளிதனிடை தந்த மதய முருகே பழைய இரு தொங்க முருகை தடிமே பரமகளின கையாடி கொண்டு கிழவனிவனால் என இருமல் திங்கு என முன்னுரையே குழற விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி கொண்டு கிழவன் இவனால் என இருநல் திங்கின் என முன்னுரையே குளர விழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவியாகி பந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனமையொரு வேதனையும் இளமைந்தருடமை கடனே என முருக தூயர் மேவி மங்கை அழுது விழவே எமவடர்கள் நின்று சர்வமலமே கொள்ள உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வர வேணும் மங்கை அழுது கொண்டவர்கள் நின்று சருத மலமே கொள்ள உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் இசை வர வேணும் வருக ரகுநாய எனதாருயிர் வருக அபிராமா என்று வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எண்கள் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலசூரிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருமாயன் இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலசூரிட வருக என்று பரிவினொடு கோசலை புகழ வருமாயன் சிந்தை மகிழும் அருகா புறவரில வஞ்சி மருகும் அழகா சிந்தை மகிழும் அருகா புறவரில வஞ்சி மருகும் அழகா சிந்தை மகிழும் அருகா புறவரில வஞ்சி மருகும் அழகா சிந்தை மகிழும் அருகா புறவரில வஞ்சி மருகும் அழகா அமர சிறை சிந்த அதுர கிளை வேரோடு மடிய நாடு சிந்தை மகிழும் அருகா புறவரில வஞ்சி மருவும் அழகா அமர சிறை இந்த அதுர கிளை வேரோடு மடிய நாடு தீரா கரவு நடி சூரிய பரவர் தந்த குமர அலையே கரைபுருத செந்தில் நகரில் நீதே மருவி வளர் பெருமாளே திங்களரவு நடி கூடிய பரமர் தந்த குமர அலையே கரைபுருத செந்தில் நகரில் நீதே மருவி வளர் பெருமாளே செந்தில்